இப்ப ஞானமே வடிவாக இருக்கிறது இருக்கு ஆனா இங்கே இந்த பாட்டு பெண்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி ஆயிரம் இருக்கட்டுமா எனக்கு என்னமோ ஒரு நாள் சந்தேகமா இருக்குது பாப்பா என்ன ஒரு ஒரு பெண்ணை ஒரு பக்கத்துல வச்சுக்கிட்டார் சரி பாதியா இன்னொரு பக்கம் என்ன தூக்கி வச்சுக்கிட்டார் என்ன இருந்தாலும் அது பாக்குறவங்களுக்கு சங்கடமா இருக்குல்ல என்ன என்ன இப்ப கூட இருபதாம் நூற்றாண்டு என்ன சொல்லுவான் என்னடா கொண்டாடி தலை தூக்கிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் <laughs> ரொம்ப அதே மனைவியை பித்தா இருந்தா கொண்டாடி தலை வச்சுட்டு இருப்பான்னு சொல்லுவோம் இப்படி இருக்காரு பெருமானே இருக்காரு ஊரெல்லாம் சிரிக்காத அப்படின்னாரு அதுக்கு என்ன தெரியுமா காரணம் பெண்பால் உகந்தினேல் பேதாயிரு நிலத்தோர் விண்பால் யோகைதி வீடுவர்கான் சாழலும் அவர் அந்த மாதிரி இடுப்புல ஒண்ணும் தலையில ஒண்ணும் இல்லைன்னு வச்சுங்க நாமெல்லாம் இங்க இருக்க மாட்டோம் எல்லாம் எல்லாம் எங்கே மானசரோடல இருந்து அல்லா இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்துவ தொடக்க வெல்வாம் அங்கிருப்போம் அதனால நாமெல்லாம் இங்கேயே இருக்க மாட்டோம் எல்லாம் மானசரோடல இருந்து அது என்ன பண்ணும் அருமையா பெருமானை எண்ணி எல்லாம் வீடு பெற்றோம் இல்லறம்ங்கிற ஒன்னே நாட்டில் இல்லாம திருவள்ளுவர் அங்கிருந்து வந்த இல்ல ரொம்ப சிறப்புன்னு பேசினவர் இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்திருக்கிறது மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணி என்றெல்லாம் சொல்லும்போது ரொம்ப வீடு இல்லறத்தை அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதவன் நீ மட்டும் அறநெறிகள்ல தவறாம இல்லறத்தை நடத்தின இன்னொரு நெறிக்கு நீங்க போக வேண்டியது வேலை இல்லப்பா அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதவன் அதெல்லாம் போய் பெறணும் இது வீட்டுக்குள்ள இருந்தே பெறலாம் அது காட்டுக்குள்ள போகணும் வீர பிறந்தானே நம்மளேன்னு பிடிச்சிட்டு வந்தாலும் வந்துடுவான் இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து அருமையா செய்யலாம் அதனால அது நல்லா அருமையா அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் இந்த போய்ங்கிறது அளவட இருக்கும் போய் இருக்கு ஏன்னு கேட்டா எங்கேயோ பாய்ப்பா மானசரோடு எங்க அங்க எங்க இங்க நாடாடா நேபாளம் எங்க அங்க போய் எதுக்குடா இங்கேயே வீட்டுல இருந்து நம்ம ஊருக்காரன் நம்ம ஊர்லயே இருந்து அப்பன்னி நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ இப்படி இருக்கலாமேடா ஏங்க போற என்னமோ பாடி வச்சா மனுஷன் தமிழம் படிப்பான் உருப்பிடுவான்னு நினைச்ச இப்ப இருந்தாருன்னா இந்த திருக்குறளை அடியேன் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிட்டு நேரா நேபாளம் போடும் இப்ப வரல அவர் மட்டும் என்ன எனவே பெண்பால் உகந்திரமேல் பேதாய் இருநிலத்தோர் விண்பாலி யோகைதி வீடு வருகான் இதெல்லாம் என்ன நம்ம கட்டுறாருன்னு வேடிக்கை சொன்னாலும் கூட என்ன அவர் வந்து இல்லற நெடியை இருந்து இருப்பதனால் தான் எல்லாம் அவனால் இந்த நம்முடைய இந்த உலகியல் அத்தனையும் நடப்பதென்றால் அவனுடைய குணத்தால் இங்கே குணங்கள் அவனுடைய செயலால் இங்கே செயல்கள் அவனுடைய நடத்தையால் இங்கே நடத்துகிறது அவனென்று ஓர் அணுவும் அசையாது இது ஒண்ணுதான் முழுக்க முழுக்க இதில் இருந்து படிக்கிறது இந்த இந்த உலகத்தில் உள்ளவங்க இருன பெரிய ஆமா நல்ல வேலை கேட்டீங்களா இருன்னா பெரியன்னு அர்த்தம் இரண்டு இல்ல ஆனா இருவேறு உலகத்து இருக்கு அங்க ரெண்டு தான் அங்க இரு நிலனும் பெரிய நிலம் அருமை அருமை பார்த்தீங்களா இருநிலனாய் தீயாகி நீருமாகி அங்க என்ன பரந்த நலனாகின்னு அர்த்தம் இருவேறு உலகத்திற்குன்னா ரெண்டு ரெண்டு தான் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க இருநிலத்தோர்னா இங்கே அகண்ட உலகத்தில் உடைய ஒரு நிலம் அதான் யோகெய்தி விண்பால் யோகெய்தி எல்லாம் யோக நெறியை கடைபிடித்து எல்லாம் விண்பால் மேலத்துக்கு போடுவாங்க ஆமா செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சொல்லாலே முடிக்கணும்னு அவர் முடிச்சிட வேண்டியதான் பின்பாலி யோக இது வீடு வருகான் சாலலோ சீக்கிரட்டு போட்டு இந்த திருவாசத்தை போட்ட சரிதான் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் இப்படியெல்லாம் சொல்லலாம் சிவ சிவ அப்புறம் எங்க இருக்கு தானந்தம் இல்லான் தானை அடைந்த நாயினி ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காணேரி அருமை பாருங்க இது வரைக்கும் வேறு பிற செய்திகளை உலகிற் செய்தல் போல சொன்னவர் இப்ப தம்மணி பற்றி வருகிற குறிப்பு என்னென்ன தான் அந்தம் இல்லான் அவனுக்கு ஒரு இறுதியே இல்லை என்றும் இருப்பான் அவன் அப்படிப்பட்ட பெருமான் தானை அடைந்த நாயேனை அடியேன் போய் அவரை அடைந்தேன் திருப்பெருந்துறையில அப்படி அடைந்த என்னை ஆனந்த வெள்ளத்தை அடுத்து வித்தான் காணியடி அன்னைக்கு போனதுதான்ப்பா அதிலிருந்து நான் மீட்டு இங்கு எங்க வீட்டுக்கு வரவே இல்லை வினைப்பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லானி அப்படி இருக்கிறான் எங்க பெருமான் அதனால உனக்கு ஆனந்த வெள்ளத்துல என்னை அழுத்து வித்தான் இது உனக்கு தெரியுமாடி அம்மான்னு சொன்னார் ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வானுந்து தேவர்கோர் வான்பொருள்கான் தாழலோ சுவாமி உங்களை எந்த திருவடிகள் அந்த ஆனந்த வெள்ளத்தில் அழித்து வைத்ததோ அந்த திருவடிகள் மேலே மேலே தேவலோகத்தில் இருக்காங்களே தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் தனக்குன்னு ஒரு சிறந்த பொருள் ஒன்று உண்டென்றால் அது பெருமானுடைய திருவடிதான் என்று சொல்லிட்டு இருக்காங்க சுவாமி அதனால உங்க திருவடிதான் அவர் ஆனந்தத்தையும் தந்தது உங்கள் திருவடியைத்தான் அவரணம் தான் பெரும் ஆனந்தமாகவும் கருதி கொண்டிருக்கிறார் யாரு வானுந்து தேவர்கள் தேவலோகத்தில் இருக்கவங்க கூட அப்போ எல்லோருக்கும் எல்லா இன்பத்தையும் வழங்குவது திருவடிதான் என்று சொன்னார் நங்காய் இதென்னதவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காலம் தோல் மேல் காதலித்தான் காணேரி என்ன நங்காய் நங்காய்னா பாப்பா அந்த இங்க முன்னால் இருக்கிற அந்த குழந்தைய சொல்றாரு இது என்ன தவம் என்ன நம்ம பெருமான் தவம் செய்யற கோலமா பண்ணலையே ஒரு மாதிரி என்ன தவமாவா இருக்கு இல்லைனர் என்ன நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோல் மேல் காதலித்தான் காணேலி என்ன பெருமான்னா அருமையால இருக்கணும் அப்படி இல்லாம நரம்பையும் எலும்பையும் போட்டுக்கிட்டு மேல ஒரு தோலை வேற கொட்டிக்கிட்டு அது என்னன்னா பிரம்மனுடைய திருமாலுடைய அந்த உடல் உறுப்புகள் ஆகிய அந்த தோல் அதை வேற போத்திக்கிட்டு இருக்காரு அது பார்த்தா என்னமோ வேற மாதிரி அசிங்கமா இருக்குது கண்ணுக்கு இனிமையா இல்லையே என்று சொல்றாரு அதுல அதை விரும்பி செய்யறாரு ஏன்னு கேட்டார் இப்ப சொன்னார் கங்காளம் ஆமா கேள் அது மாதிரி அவளுடைய அந்த உறுப்புகளை உடல் உறுப்புகளை அணிந்திருப்பதனுடைய காரணம் என்னன்னு கேட்டா காலாந்தரத்திருவர் தம் காலம் செல்ல தரித்தனக தரித்தது தரித்தனன்கான் தாழலோ அவ்வப்பொழுது பொழுது நூறு கோடி பிரமர்கள் நுங்குவார் எப்பாவது ஆறு கோடி நாராயணர் அங்கனி இப்படி பிரம்மனோ திருமாலோ சில பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் இருந்து இறந்து போறாங்க அல்லவா இறந்து போனவருடைய தோலத்து பெருமான் போத்திருப்பார் வேற ஒண்ணும் இல்லை கங்காலம் ஆமாகேல் காலாந்தர திருவர் தம் காலம் செல்ல அவங்கவுங்க காலம் கணிப்பையன் முடிய தரித்ததுகான் தாளலோ அப்ப என்ன தெரியுது ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனி ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னு அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால எல்லை உண்டு ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனி தனக்கென்ற ஒரு ஈறு இல்லாத ஈறு எப்ப இல்லையோ தொடக்கம் இல்லை ஆமா தனக்கம் இல்லாத இப்படியாக ஈரில்லாதவன் அது எந்த எந்த பாட்டுங்க ஈரில்லாதவன் ஈசன் வருவன் ஈருன்னா அந்தம் முடிவு ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனேன்னு வருது நூறு கோடி அதெல்லாம் நூறு கோடி பிரமர்கள் நுங்கினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனி ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் கங்க மணல் எண்ணலாம் எல்லாம் இந்திர பதவி எண்ண முடியாதுனாரு அப்போ இவங்க எல்லாம் போயிடுவாங்கன்னா யார் சார் நிலையானதுனாரு ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனி யாரு லோயர் சொல்ல முடியுமா அப்பர் அதனால அப்பர் சொன்னது ஆமா இல்லாதவன் ஈசன் ஒருவனி ரொம்ப அருமை இப்படி அப்ப இந்த பாட்டுடைய முடிவான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா தம் காலம் செல்ல தரித்தன்கான் சால் என்பது சீக்குவல் டு ஈரில் ஆதவன் ஈசன் ஆனா உண்மையா சொல்றேன் பரிமையா எழுதியிருந்தான்னா நச்சாமி பண்ணல ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே என்றவாறு ஏன்னா அது கருத்துரை இந்த பாட்டுடைய கருத்துரை என்னன்னா ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே என்றவாறு அவ்வளவுதான் மேல போக மாட்டாங்க போதுமே முடிந்த கருத்து என்ன இந்த பாட்பண்டியம் புதிது அதுவும் இதுவும் திருமுறை அதுவும் திருமுறை அருமையா போச்சு நம்ம வாய்க்கே பயன் வேண்டியதில்லை இங்க டிவிஜி சொல்வ நம்ம பார்த்த என்ன சொத்தை சொல்லு சொல்லா பேரும் திருவள்ளுவர் போன்றவருடைய சொற்களுக்கு இருக்கிற மதிப்பு நமக்கு என்ன இருக்குது அது தமிழ் அது மாதிரி நம்ம சொல்றால ஈசன் ஒருவனே படியுங்க வேணாம் ஈசன் ஒருவன் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்றவார் அப்புறம் சுவாமி இப்படி சொல்லி முடிக்கலாம் இந்த பாட்டுடைய முடிந்த கருத்து இதுதான் என்று காணார் பொலித்தோல் உடை காடு பதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரேதி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் பானாடர் கோவும் வழியடியார் தாழலோ அருமை ஆமா இப்படி ஒரு தலைவர் இருக்கிறார் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனேன்னு முடிக்கிறீங்க சரிதான் அவர் உடை கடை கொஞ்சம் நல்லதா இருக்கக்கூடாது ஐயா காட்டில் இருக்கிற ஒரு புலியினுடைய தோல் உடை அல்ல சரி உடை அது ஆமா அந்த புலித்தோளுடைய அது தலைகளை பகுதியெல்லாம் பிரிச்சு உடிச்சு கட்டியிருக்காரு இல்லைங்களா சரி ஊன் என்னது தலை ஊன் என்னன்னு கேட்டா வந்து உணவு சாப்பிடுறது என்னன்னு கேட்டா விஷம் இது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்க இல்லவா சரி தங்குற இடமாவது நான் வச்சுக்க கூடாதா எங்க திருவண்ணாமலை வந்து அருமையா நாங்க வீடு கட்டி கொடுப்பேன் கேட்டா காடு பதி என்ன காடு சுடுகாடு நான் ஒரு தங்குற ஊர் பதினா ஊர் இப்படி இருக்கும்போது இடுப்புலையோ நல்ல தோலுட சாப்பிட்றதோ ஊன் வந்து இது மாதிரி இந்த நஞ்சு தங்குற இடமும் வந்து கத்து சுடுகாடா இருக்கு இப்படி இருக்கும்போது அவருக்கு யாருப்பா வந்து இங்க நீங்க நிப்பாருங்க சரிங்களா இப்ப அடுத்த எலெக்ஷன் வருமானா சரிங்களா அவர் யார் நிறுத்தி வைப்பா போனார் முடியாதுன்னு ஆனால் இங்கு ஆட்படுவார் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆடினார் நீ போடி அப்படின்ட்டு ஐயா சுவாமி அப்படி அல்ல ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் சரி இப்ப அவருக்கு யார் வந்து நீங்க ஆதரிப்பாருன்னு கேக்குறீங்க ஆனா நீங்க கேட்கறது யாரு மண்ணுலகத்தில் இருக்கிற நீ நீங்க கேட்கறீங்க ஆனா விண்ணுலகத்திலையும் வந்து பிரம்மலோகத்திலையும் அதுக்கு மேல இருக்கிற திருமால் உலகத்திலையும் இருக்கிறவங்க எல்லாம் பானாடர் கோ அப்புறம் தேவலோகத்தில் இருக்கிற தேவேந்திரன் எல்லாம் வழியடியார் தாடலோ அவனுக்கு அடிமையா இங்க யார் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வழி வழி அடிமை யாரு தெரியுமில்ல திருமாலும் பிரமனும் தேவேந்திரனும் ஒன்றெல்லாம் வழியடியாரா இருக்காங்க வழி வழி அடிவர் யானும் என் பதியிலோரும் வழி அடிமை என்று சொல்றாங்க இல்ல புதுசா நீங்க அடிமையாக அவசியம் இல்லை ஆனால் ஆவிங்க ஆகல விடுங்க ஆனா அவனுக்கு அடியவர் நிறைய இருக்காங்க என்றெல்லாம் சொல்லி நிறைவுபடுத்துகிறார் எல்லாம் பெருமானுடைய அந்த பெருமைதான் என்ற அளவிலே திருவண்ணாமலையில் இருந்து இதெல்லாம் சிந்திக்க முடியாத புண்ணியம் எனவே பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மலையறையம் பொற்பாவை வாழ்முதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி உலகறிய தீவேடாது ஒழிந்தானே உலகனைத்தும் காலை நவின்ற நவின்ற பொருள்களெல்லாம் கலங்கிடுங்கான் சாழலோ மாதிரி ஒரு வினாவை கேட்டு அதற்கு விடையும் அளித்த அமைப்பு அநேகமா இந்திய பதினோரு திருமறையில் இல்லை திருவாசகத்துல தான் இருக்கு பெருமாட்டியை தீவேட்டு பெருமாட்டிய மனம்தான் என்ற கருத்து இருக்குது ஆனா அது ஏன் அப்படி செய்தான்ப்பா என்று கேள்வி கேட்டு அதற்கு விளக்கம் தந்த அமைப்பு எங்க திருவாசகத்துல அது மாதிரி என்ன அந்த பெண்ணை கேட்கிறா ஏம்மா நம்ம நம்முடைய பெருமான் எல்லாருக்கும் தெரியும்படியாக பாருங்க ஊரெல்லாம் கல்யாணம் இப்போ இந்த நேற்று இன்னைக்கு நாற்று நாட்கள்லாம் எங்க பார்த்தாலும் கல்யாணமா இருக்கு உலகறிய கல்யாணமா இருக்கு இப்படி உலகறிய இந்த கல்யாணம்ங்கிற சொல்லே வந்து ரொம்ப நல்ல சொல் அது வந்து யானம்னா அன்புன்னு அர்த்தம் கலினா பெருக்கம்னு அர்த்தம் அன்பின் பெருக்கம் என்று பொருள் அப்படியான தனியா இருக்கிற ஒரு ஆணுக்கும் தனியா இருந்த ஒரு பெண்ணும் ரெண்டு பேருக்கு திருமணம் என்று ஆனபோது இவருடைய அன்பு அந்த அம்மா பெருக்கம் அந்த அம்மாவுடைய அன்பம் இவருடைய பெருகுது அவை அன்பின் பெருக்கம் என்பதுதான் கல்யாணம் என்று சொல்ல பொருள் நம்முடைய இந்த கல்யாணம்ங்கிறத பெரிய பிராணம் எடுத்தாலும் களிமகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள் எங்க காரைக்காலம் புராணத்துல அதனால கல்யாணம்ங்கிற சொல்லி கூட நல்ல சொல்லிட்டான் ஒண்ணுதில்லை ஆனா அது வேற எங்கேயுமே எடுத்தாலும் இங்கதான் அந்த சொல்ல எடுத்து களிமைகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள் என்று பாருமையா சொன்னார் சில சொற்கள் சிலருடைய வாயினாலதான் வந்திருக்குது <laughs> அது போல இந்த சாலல்ங்கிறதும் இது மாதிரி வந்து ஏன் அந்த மாதிரி செய்தாருங்கிறது இவருடைய வாயில தான் வருகிறது இப்ப பார்க்கணும் என்ன செய்தாராம் நம்முடைய பெருமான் மலையறையன் பொற்பாவை நம்ம அம்மா உமையம்மை யாருன்னு கேட்டா மலையில இருக்கிறான இமவான் இமவானுடைய மகள் மகள் ஆனா இமவான் மகள்னு சொன்னா நேரடியா இமிவான் மகளுக்கு பிறந்தவல்ல தோன்றியவள் இந்த தோண்டினாள் என்பதற்கும் பிறந்தாள் என்பதற்கும் வேற்றுமை உண்டு பிறந்தாள்னா நம்ம மாதிரி ஒரு தாயின் கருவாய் கருவாயிருந்து பிறந்து அப்படி எல்லாம் வளர்ந்தது அது வந்து பிறந்தாள்னு சொல்லணும் தோன்றினாள்னு சொன்னா எந்தவித காரணமின்றி ஒரு ஏதோ ஒரு காரணம் அருட்காரணம் அது நம்ம இந்த மாதிரி ஒளிகள் காரணம் அல்ல அந்த காரணத்திற்காக தாமே தோன்றுவது தோன்றினாள் பிறந்தாள்ங்கிறது தாய் தந்தையருடைய அமைப்பினாலே பிறப்பது என்றது அதனால பிறந்தாள்னு சொல்லக்கூடாது அம்மாவை தோன்றினாள் அதான் மலையரையம் பொற்பாவை இமவான் என்று பெயர் மலை மலையில் இருக்கிற அரசனுக்கு இம இமயமலையில் இருக்கிற மனுஷனுக்கு இமவான் என்று பெயர் பொற்பாவை அந்த மலையரசனுக்கு மகளாக நம்முடைய அம்மையார் தோன்றினாள் அப்படி தோண்டியதான் பொன் பொன் பொற்பொற்பாவின்னா அப்படியே பொன் மாதிரி அப்படியே நல்லா ஒழித்து கொண்டிருக்கிற அருமையான பெண் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் தேர்வை வாழ்நுதல்னர் இந்த வாழ்நுதல்ங்கிறது நிறைய வரும் இந்த வாழ் என்பதற்கு என்ன பொருள் கேட்டா நம்ம வாழ்கிறதா நினைப்போம் வாழ்னா ஒளி ஒளி வாழ்னா ஒளி தொல்லாப்பத்தில் இருக்கு பயம் என்ற சொல்லுக்கு வலிமையின் அர்த்தம் வாழ் என்ற சொல்லுக்கு ஒளி என்று பெயர் பயம் வலியாகும் வாழ் ஒளியாகும் தொல்காப்பியம் அப்ப வாழ்நுதல் வாழ்நுதல்னா வாழ்னா இங்க ஒளி பொருந்திய நுதல் நெற்றி அந்த நெற்றியை பார்த்தோம்னா பளிச்சுன்னு இருக்கும் அந்த மாவுக்கு அதான் மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை அப்படிப்பட்ட அருமையான அந்த பெருமாட்டியை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என் அப்படி போய் இந்த மலையில் இருக்கிற அந்த மலையரசனுக்கு மகளாக நம்ம அம்மா தோன்ற இவர் போய் ஊரெல்லாம் அறிய திருமணம் செய்து கொண்டாங்களே அது என்ன நோக்கம் இது என்ன நோக்கம் என்று அந்த தெரியாம கேட்கிறான் கேட்பதற்கு பதில் வருது பின்னால பின் இருக்கிறது அதற்கு விடையாக வருகிறது உலகறிய தீவேளாது ஒழிந்தனலேல் உலகணித்தும் கலையின் அவின்ற பொருள்கள் எல்லாம் கலைங்கிடுங்கான் சாடலோ அந்த மாதிரி நம்முடைய பெருமான் இந்த பெண் அந்த மலையரசனுக்கு மகளாக தோன்ற இவர் சென்று உலகமெல்லாம் அறியும்படியாக குடிக்கிற பிச்சப்பா மேலம் என்ன அப்புறம் வாடியாருடைய சொற்பொழிவு என்ன இப்படி எல்லாம் வச்சு கல்யாணம் நடந்த எல்லாம் ஒரு காலத்தில் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டா இந்த மாதிரி சில உலகியல் நடைமுறை நடைமுறைகள் எல்லாம் இது மாதிரி நடக்கணுங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவன் திருமணம் செய்து காட்டான் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்குதுன்னு சொன்னா நம்ம பாட்டு கமக்கமா பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுமா சரி நம்ம திருமணம் செய்யறோம் என்று சொல்லி வச்சிருப்பாரு ஊரெல்லாம் டாம் டாம் போட்டு திருமணம் செய்யுது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் திருச்சியில் ஸ்ரீரங்கன் பக்கத்தில் ஒரு கல்யாணம் அப்புறம் நம்மளுக்கு ஏழரை ஒரு கல்யாணம் இன்னொன்று ஒன்பது டு பத்தரை அப்படின்னு பார்த்தா நீங்கள் இந்த ஆறு டு ஏழரை கல்யாணத்துலையும் நல்ல கூட்டம் இந்த ஒன்பது டு பத்தரைலையும் இன்னும் அதிகமான கூட்டம் ஏன் அவர் எல்லாரும் வீட்டுக்கும் போயிருக்க அது என்னைக்குமே கல்யாணத்தில் அப்படிதான் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தானடா இல்லை இல்லை நாம ஏன் போவானு அப்படின்னு எடுத்துடும் அது இயற்கை வந்தாலாம் இதெல்லாம் கூட கொள்வனை கொடுப்பனை எல்லாம் வந்து கூட எல்லாம் வந்து போனா உறவு வரலன்னா உறவு எல்லாம் உறவத்து போடும் அதுதான் வந்து போயிட்டு இருக்கிறதுன்னு சொல்ற அந்த காலத்துலலாம் இருந்தது இல்லைங்களா இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலேயாவது நம்முடைய சுற்றத்தாரெல்லாம் கூப்பிடுவது அப்புறம் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிற அன்னைக்கு நம்ம நெருக்கமா சம்மந்தியாவது கூப்பிடுறது அப்புறம் அதுக்கு சாதம் ஊற்று இன்னைக்கு அது ரெண்டு பேர் தெரியாது ஊற்றுவது இதெல்லாம் சொல்றதுக்கு என்னன்னு கேட்டா அப்ப பொழுது சுற்றம் அப்படியே வந்து ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து இருப்பது தான் அதுக்காக சொல்லப்படுது எல்லாம் எங்க கொண்டு போறோம் எல்லாம் நடுப்புற இப்படி வாழத்தானே அதனால திருவள்ளுவர் சுற்றம் தளால் என்று ஒரு அதிகாரமே பேசினார் தன் சுற்றத்தாரை தழுவி கொண்டு வாழணும் இவனும் கழுவிட்டு போறான் பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் அக்கா பையன் விட்டுறப்படாது கூடுமான வரைக்கும் தழுவி போனா சுற்றம் தளால் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பையன் திருவள்ளுவர் கையில காசு வச்சிருக்குமேப்பா ரூபானா பைசான்லாம் அதுக்கு என்ன பையன் இப்படி நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வர சாப்பிட நாம அவங்க வீட்டுக்கு போக சாப்பிட மகிழ்ச்சியா இருக்க அப்படி போய் நாம சாப்பிட்டோம்னா என்ன சாப்பிடுவோம் ஒரு சாம்பாரா அல்லது ஒரு தொழில் அரைச்சிக்கிட்டு சாப்பிடுவோம் அவங்க ரெண்டு பேர் வர்றாங்கன்னு சொன்னோடனே ரெண்டு காய்கறியோட வடபாயசோட வைக்கிறோம் சரிங்களா அவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது வந்திருக்காரப்பா விருந்து வந்துருக்கு சொல்லிட்டு அவங்க வடபாய பாயசம் வைக்கிறாங்க இப்படி எல்லாம் சேர்ந்து எல்லாம் அவங்களும் கொண்டு கொடுத்து சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கத்தானே அதுக்காக தானே இந்த உலகமே தான் இந்த மாதிரி ஏமன் உலகறிய திருமணம் செய்தான் என்று சொன்னால் இது போன்ற உலகியல்ல பல நல்ல செயல்கள் பலரும் கூடி தன் சுற்றத்தார் மற்றவர்களெல்லாம் கூடி இன்னுமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் அப்படி செய்து வைத்தான் இல்லைன்னா அவனுக்கு ஒன்றும் கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை அதனால அவன் அப்படி செய்வதைய காரணமே மகிழ்ச்சியாக இருக்கணும் பொதுவா நாம இருப்பதே இப்ப கூட டாக்டர் எல்லாம் சொல்றாங்க நல்ல மகிழ்ச்சியா இருந்தோம்னா ஆயுள் நீடிக்கும் நோயும் வராது இதேன்னு ஒண்ணு போட்டு கசக்கிட்டதுன்னு சொன்னா நிச்சயமா நோயும் வரும் வந்து வாழ்நாள் நீடிக்காது அதான் கூடுமானவரை அந்த மகிழ்ச்சியிலேயே இருக்கணும் ஆனால் அந்த மகிழ்ச்சி சமயத்தில் வர முடியலன்னா திருவள்ளுவர் போன்றவங்கெல்லாம் மகிழ்ச்சி நீ நினைச்சா துன்பம் துன்பம் தான் இல்ல அது மகிழ்ச்சியா போடும்டாங்க சரி அவங்க ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னு என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தேன் நீ உலகத்துல யார் நோய் இல்லாதவங்க அது இப்ப ஆனா உண்மை சொல்றேன் இந்த கால் வலிங்கிறது நாற்பதுக்கு மேல இல்லாததால ஆளவே இல்லை இங்க எப்படி தெரியல திருவண்ணாமலை நல்லா இருக்கான்னு திருவண்ணாமலை நல்லா இருந்தா மகிழ்ச்சி நாற்பதுக்கு மேல ஆயிட்டுதுன்னா ஆணோ பொண்ணோ காலை பிடிச்சிருக்கு இப்போ இது அந்த காலத்துல இப்படி இவ்வளவு இல்லை இருக்கும் ரொம்ப எங்கேயாவது ரெண்டு ஒண்ணு இருக்கும் இப்ப அந்த கால் பிடிக்காத வீடே இல்லை எல்லாம் தன்னவர்கள் என்ன வச்சு தேய்ச்சிக்கிட்டு ஏதோ மருந்து முடிஞ்சுக்கிட்டு பாவம் நீங்க என்னன்னா கால் பிடிச்சிக்கிட்டு வலிக்குதுங்க சரிங்களா காரணம் நாம் உண்ணுகிற உணவு சரியான உணவு இல்லை எல்லாம் மருந்து சரிங்களா இந்த கடுகு இதை வச்சு திருவள்ளுவர் குரலே திருக்குறளை சொன்னாங்க ஒருத்தன் எப்படி திருக்குறள் சொன்னார்னாரு ஒரு கடுகு எடுத்து அதை ஒரு துளை போட்டு அதுல ஏழு கடலை பூத்தனா எப்படியோ அது போன்றது திருக்குறள் கொடுத்து பாராட்டு ஏன்னா அவ்வளவு சின்ன குரல் அவ்வளவு பெரிய கருத்து கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஒருத்தர் பாருங்க இப்ப இருக்கிற கடுகை பார்த்தாரும் சொல்லிருக்க மாட்டார் இது இவ்வளவு பெருசுல இருக்குது என்னதான் அப்படி ஆச்சோ எல்லாம் மருந்து பழா போன மருந்தை போட்டு போட்டு போட்டு அதே போல கூட பாருங்க மிச்ச கொட்டை அதுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குது நமக்கு எல்லாம் பழசு தெரியும் இப்பதான் அவ்வளவு பெருசு அதை பார்த்தாலே வேணாம் இந்த ஜென்மத்தை மிச்ச கொட்டையே பயன்படுத்த சொல்லுங்க சொல்லணும் சட்டப்பயிறு இவ்வளவு பெருசு கடுகு இவ்வளவு பெருசு அதுல இந்த கடுகுங்கிறதா இந்த மாதிரி கொஞ்சம் பழமையா இருக்கிறவங்க என்ன நாலு போடுவாங்க இப்ப வாரி போட்டுவாங்க இருக்கு பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர இருக்கின்ற கடுகானந்தவின்னு இருக்கு என்னத்தை எவ்வளவு கடுகு சும்மா அது வந்து சுவைக்காக தாளிக்கிறது தாளிப்புங்கிறது எதுக்குன்னு கேட்டா அவங்க எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க தாளிச்சா அதுல ஒரு மனம் இருக்கும் கடுகு உளுத்து பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டோம்னா அந்த சாம்பார் கொஞ்சம் மனமா இருக்கும் அந்த மனத்துக்காகத்தான் செய்யணுமே தவிர அதுக்காக கடுகையே வறுத்து உள்ளதல்றதுக்கு இல்லை கடுகு வறுத்து உள்ளதெல்லாம் என்ன அவ்வளவும் கெடுதல் சரி கிளம்பலையும் சரி இப்போ வீட்லையும் இப்படி பழக்கம் பண்ணி விடாங்க பார்த்தா கடுகு போல பெருசா இருக்கு அது பார்த்தாலும் அம்மனாம் அஞ்சு மாதிரி எனக்கு அதான் ஞாபகம் வந்தது இந்த மாதிரி இப்ப கடுகு அந்த காலத்துல இருந்ததுன்னா இந்த இந்த பாட்டே பாடி மாட்டான் அப்ப ரொம்ப சின்னதா இருந்தது கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தை அழித்த குரல் ஐயா கடுகை வந்து துளைக்க முடியுமா மேல அதான் சின்னதாச்சே என்னது அந்த சின்னத ஒரு சின்ன ஒரு ஊசி எடுத்து தொலைச்சு அதுக்குள்ள ஏழு கடலை போத்துனா நடக்குமா சார் அது நடக்குமோ நடக்குது இப்படிப்பட்ட முறையில எல்லாம் ஒரு பெண் வளர்கிறாள் அதே போல ஒரு ஆடவன் வளர்கிறான் நாளைக்கு ரெண்டு பேருமா திருமணம் செய்து கொள்றாருன்னா அந்த சம்பந்தியோட போயிடலாம் அப்படி போகல ஏன் ஊர்வலத்தை எல்லாம் கூட்டி நண்பர்கள் எல்லாம் தாங்கள் நட்பும் சுற்றும் சூழ வந்திருந்து மணமக்களை வாழ்த்தியோட வேண்டுகிறேன் எல்லாம் போடுறோம் அதனால எல்லாம் வந்துடுறாங்க வர்றது எதுக்குன்னு கேட்டா இப்படி சில செயல்கள் எல்லாம் எல்லோரும் மனம எல்லோரும் கூடியும் செய்ய வேண்டும் என்ற ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளுங்கிறதுக்காகத்தான் அவன் அந்த மாதிரி தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அப்படி இல்லைன்னா தானாச்சு அந்த பெண்ணாச்சுன்னு போடும் தம்பி ரெண்டு செஞ்சது பாருங்க இவர் வந்து உலகறிய கல்யாணம் பண்ணாரு பையன் ரெண்டாவது பையன் என்ன பண்ணிச்சு ஒன்னு உலகறிய ஒன்னு தாரிய சரியான ஆமா உலகறிய பண்ணது எது தெய்வான தெய்வான திருமணம் தான் அதோட இருந்தது வள்ளி நாயகி திருமணம் பாருங்க எல்லாம் எல்லாம் அப்பவே இப்படி எல்லாம் இருந்திருக்குது இருந்திருக்குது அல்ல வள்ளியம்மை திருமணம் பிறர் அறியாதவாறு செய்தது தெய்வியானையம்மை திருமணம் ஊரெல்லாம் கூட்டி சரிங்களா நம்ம இது திருவாவூர் ராஜரத்னம் மேளத்தோட செஞ்சிருக்கிறாங்க அல்ல அப்படியெல்லாம் இந்த இது ரொம்ப அருமையான பாட்டுகள் இது எப்படிலாம் படிக்கிறது இருக்குன்னு கேட்டால் திருவாசகத்தில் இந்த மாதிரி வினாவிடையாகவெல்லாம் பல கருத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார் அணிப்பாட்டை தெரிகிறோம் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் தீர்வை உலகரிய தீவேட்டான் எல்லா உலகறியன்னு நம்முடைய அமைப்பினர் நம்ம இந்த வெறும் நம்ம நம்முடைய நாட்டில் நம்முடைய சுற்றத்தார்கள் சில நண்பர்கள் வர்றாங்க அவர் உலகரிய காரணம் என்ன பெருமான் உலக ஆதி பகவான் முதற்றே உலகங்கிறவன் நாமெல்லாம் தலைவன் என்ன நம்ம வீட்டுக்கு தலைவன் அவ்வளவுதான் அவன் உலகத்திற்கு தலைவன் ஆனதுனால வானவர்கள் என்ன மன்னவர்கள் என்ன கிண்ணறர் என்ன யாழ் நரம்புகள் என்ன மற்ற எத்தனை எல்லாம் தேவகணங்கள் என்ன பூதகணங்கள் என்ன எல்லாம் இப்படி அதனால உலக அறிய தீவேட்டான் என்னும் அது என் உலக அறிய தீவேடாது இந்த வேள்னா என்னன்னு என்ன நெருப்பை அப்படியே வளர்த்து அதுல சில நிறைய பொருள்களை போட்டு சில மந்திரங்களையும் சொல்லி அதுதான் வேட்டல் என்ற அர்த்தம் வேட்டல்னா தீயை வைத்துக் கொண்டு அது மாதிரி நறுமண பொருட்களை எல்லாம் சில மந்திர விதிகளை சொல்லி போட்டு அது அப்படியே கவன் அந்த புகையா வர்றார் அந்த புகை கூட அந்த பழங்கால அந்த ஆலங்குச்சி ஆத்தி அதுக்கு இன்னென்ன குச்சி தான் போடலான்றது அதெல்லாம் சில சில உண்மையை நீங்க அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல அவங்க அன்னைக்கு போட்ட குச்சிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும் தனித்தன்மை இருக்கும் முன்னோர்கள் முட்டாள் அல்ல முட்டாள் அல்ல நீ எந்த விஷயம் வாதனாங்குச்சி எடுத்து ஒடிச்சு போட சொல்லுங்களா போடுவாங்களா சி அந்த பக்கமே வரக்கூடாது ஆத்தி குச்சி இப்படி சிலவெல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தனித்தன்மை எடுத்தோம்னா அந்த ஆழம் விழுதுக்கு அந்த ஆளும் வேலும் குருதி அந்த காலத்துல பிரஷ் எதுவும் ஒண்ணு இது பிரஷ் ரொம்ப மோசம் ஏன்னா தினமும் வந்து அதையே போட்டு அதே சமயத்தில் நல்லா கழுவி வைக்கிறோம் கழுவி வைக்காமயே இருக்கிறான் சில பேர் அதனால போட்டதே போட்டோம்னா முன்னைய நாள் கிருமி மற்ற மற்ற நாள் கிருமி இருக்கு என்ன பண்ணும் நல்லா சுத்தமா தொடச்சிட்டு நீங்களா கொஞ்சம் வெயில்லையும் வச்சிடணும் வெயில் வச்சுட்டு அந்த அணுக்கிருமிகள் போயிடும் அப்படி இல்லாம செய்யறோமா பிரஷ கிடையாது நாமே பண்ணிக்கிற நோய்கள் ரொம்ப அதிகம் இப்போ போன்றவர்கள் எல்லாம் மற்ற இது மாதிரி சில அது கலைநவீன பொருள் நடத்த நூல்களால் சொல்லப்படுகின்ற சில நன்மை நல்ல செய்திகள் அந்த நல்ல செய்திகள் எல்லாம் மேலும் சிறக்க வேண்டும் உலகத்தை பின்பற்ற வேண்டும் உலகம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தான் செய்து காட்டினான் அவ்வாறு இல்லைன்னா உலகறிய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொன்னார் ரொம்ப அருவி தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பளவன் தான்புக்கு நடம்பயிலும் நட்டம் தான்புக்கு நட்டம் பயிலும் அது என் நீடி அப்படின்னா ஆமா சரி நமக்கெல்லாம் தலைவன் பெரியவன் ஆண்டவன் சார் தான் அது எதுக்கு காலை தூக்கிட்டு நடனம் பண்ணிட்டே உட்காந்துருக்காம மனுஷன் ஏதோ கொஞ்ச நாள் நடக்கட்டும் நடனம் பண்ணட்டும் சில பேர் ரெண்டு காலையும் சுத்தமாக வச்சுட்டு சிவனியன் இருக்கலாம் இல்லை கால் வலிக்காது நாம் அந்த மாதிரி இருக்கும்படி போகிறோம் ஒரு ஆள் தூக்கிட்டு முதல்ல நிற்க முடியாதுன்னு ஒன்று செவரு வீடு இருக்குன்னு பிடிச்சிக்கிட்டு இருப்போம் செவரு இல்லாம நாம் ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு இருந்தோம்னா என்ன சரி வராது அல்லவா அப்படி இப்படி அப்படி இப்படி விடும்போதோட நிற்க முடியாது அப்படி நிற்கிறானே எதுக்கு அப்படின்னு கேட்டா அதான் சொல்லுகிறார் தேன் புக்க தன் சூழ்